ரிபுகீதை பதினொன்றாவது அத்தியாயம் சர்வமும் பிரம்மென்றும் அதுவே நானென்றும் போதமுறைக்கும் அத்தியாயம் துகள் அணுவும் தொடராத நிதாக கேளாய் துவைத்தமெனும் சொல்லவும் ஒரு காலும் இல்லை சகலமுமே சந்ததமும் பிரம்ம ரூபம் சத்தியமே சத்தியமே சங்கை இல்லை அகில பரிபூரணமாம் சிவன் தன் நாணை அறைகின்றேன் ஐயமில்லை ஐயம் இல்லை சுககனமாம் பரமசிவன் அருளி செய்த ஸ்ருதி மூடி பொருளினது சுருக்கமீதே சத்தியமாய் சின்மயமாய் சாந்தமாகி சதானந்த கனமாகி சூக்மமாகி நித்தியமாய் நிர்குணமாய் நிமல்லமாகி நிரஞ்சனமாய் நிராகார ஸ்வரூபமாகி அத்வைத பூரணமாய் அச்சலமாகி ஆத்மாவுக்கு பின்னமதாம் பிரம்மம் அன்றே இத்தனையாம் ஜீவஜகமாதி இல்லை இவையாவும் எப்போதும் பிரம்மரூபம் சங்கல்ப விகல்பமெல்லாம் பிரம்மரூபம் சாகின்ற உலகமெல்லாம் பிரம்மரூபம் அங்குற்ற தேகமெல்லாம் பிரம்மரூபம் அவை மறுவும் பொறிகள் எல்லாம் பிரம்மரூபம் இங்குற்ற ஜீவரெல்லாம் பிரம்மரூபம் இவர் தூய்க்கும் போகமெல்லாம் பிரம்மரூபம் பங்கற்ற பிரம்மமல்லாதனுவும் இல்லை பார்க்கின்ற பார்வையெல்லாம் பிரம்மரூபம் விஸ்தரமாம் விஷயமெல்லாம் பிரம்மரூபம் விதம் விதமாய் காண்பவெல்லாம் பிரம்மரூபம் நித்தியமாய் காண்பதுவும் பிரம்மரூபம் நிலையிலதாய் காண்பதுவும் பிரம்மரூபம் அஸ்திரமாம் அஜானம் பிரம்மரூபம் அதன் செய்யலாம் அகிலமுமே பிரம்மரூபம் சத்தியமாம் பிரம்மமல்லாதனுவும் இல்லை சந்ததமும் சகலமுமே பிரம்மரூபம் வான முதல் ஐம்பூத்தம் பிரம்மரூபம் வந்த பல பௌத்திகமும் பிரம்மரூபம் ஊனமுறும் உடல் மூன்றும் பிரம்மரூபம் ஒரு மூன்றன அவஸ்தைகளும் பிரம்மரூபம் மான அபிமானிகளும் பிரம்மரூபம் அறிவுற்றத அறிவுற்றதகிலமே பிரம்மரூபம் ஞானகன பிரம்மமல்லாதனுவும் இல்லை ஞால முதல் எப்பொருளம் பிரம்மரூபம் என தோற்றுவதும் பிரம்மரூபம் முதலாய் தோற்றுவதும் பிரம்மரூபம் காயமென தோற்றுவதும் பிரம்மரூபம் காண்பவனாய் தோற்றுவதும் பிரம்மரூபம் நேயமென தோற்றுவதும் பிரம்மரூபம் நிலைமையதாய் தோற்றுவதும் பிரம்மரூபம் தூய பரபிரம்மலாதணுவும் இல்லை தோற்றியிடம் தோற்றமெல்லாம் பிரம்மரூபம் குறைவெனவே தோற்றுவதும் பிரம்மரூபம் குணா குணமாய் தோற்றுவதும் பிரம்மரூபம் நிறைவெனவே தோற்றுவதும் பிரம்மரூபம் நீ நானாய் தோற்றுவதும் பிரம்மரூபம் இறைவனென தோற்றுவதும் பிரம்மரூபம் இவன் செயலாய் தோற்றுவதும் பிரம்மரூபம் அறிவுருவாம் பிரம்மமலாதனுவும் இல்லை அகிலவித தோற்றமுமே பிரம்மரூபம் அகில சுராசுரர்களுமே பிரம்மரூபம் அயன் முதலை மூர்த்திகளும் பிரம்மரூபம் புகழும் அவர் செய்கையுமே பிரம்மரூபம் பூரணமாமாதேவன் பிரம்மரூபம் திகழ் உமாதேவியுமே பிரம்மரூபம் திகழ் கந்த விநாயகரும் பிரம்மரூபம் நிகழு பிரம்மலாதனுவும் இல்லை இணைக்கின்ற நினைவெவையும் பிரம்மரூபம் பரமசிவ கணங்கள் எல்லாம் பிரம்மரூபம் பரவு மகாமுனிவரெல்லாம் பிரம்மரூபம் ஸ்ருதி மூடி ஸ்ருதி எல்லாம் பிரம்மரூபம் சொல்லியிடும் ஸ்மிருதி எல்லாம் பிரம்மரூபம் மறுவு புராணங்கள் எல்லாம் பிரம்மரூபம் மற்றுமுள நூல்கள் எல்லாம் பிரம்மரூபம் பிரிவில் பர பிரம்மலாதனுவும் இல்லை பின்னமென காண்பவெல்லாம் பிரம்மரூபம் அமலமதாம் பிரணவமும் பிரம்மரூபம் அனந்த மகா வாக்கியமும் பிரம்மரூபம் நிமலமதாம் ஸ்ரவணமும் பிரம்மரூபம் நீதியுறும் மனநமுமே பிரம்மரூபம் விமலமதாம் தியானமுமே பிரம்மரூபம் வேறுபடா ஞானமுமே பிரம்மரூபம் சமமதுவாம் பிரம்மமலாதணுவும் இல்லை சந்ததமும் சகலமுமே பிரம்மரூபம் பேசிய நூல் விஷயமுமே பிரம்மரூபம் பெறுகின்ற நூல் பயனும் பிரம்மரூபம் மாசரு நூல் சம்பந்தம் பிரம்மரூபம் அவையின் அதிகாரியுமே பிரம்மரூபம் மாசிலதாம் சாதனமும் பிரம்மரூபம் மறுவியிடும் சாத்தியமும் பிரம்மரூபம் சாஸ்வத பிரம்மமல்லாதணுவும் இல்லை சந்ததமும் சகலமுமே பிரம்மரூபம் ஏதமில்லா பக்தியுமே பிரம்மரூபம் ஈசனது பாவனையும் பிரம்மரூபம் பூத முதல் காலமுமே பிரம்மரூபம் பொருது பல தேசமுமே பிரம்மரூபம் பேதமுறும் வஸ்துவுமே பிரம்மரூபம் பேஷு பல பேதமுமே பிரம்மரூபம் போதகன பிரம்மமலாதணுவும் இல்லை புலமுறவே காண்பவெல்லாம் பிரம்மரூபம் ஆன பல க்ஷேத்திரமும் பிரம்மரூபம் அங்கு செய்யும் மரம்பாபம் பிரம்மரூபம் ஏனையுள்ள கர்மமெல்லாம் பிரம்மரூபம் இகழ் நரக ஸ்வர்க்கமெல்லாம் பிரம்மரூபம் நான் அந்யர் எனும் அயலும் பிரம்மரூபம் பயம் ஸ்வர்க்க சுகம் பிரம்மரூபம் ஞானகன பிரம்மமல்லாதனுவும் இல்லை ஞாத்ரு ஜானாதி எல்லாம் பிரம்மரூபம் துக்க சுகம் ஸ்துதி இகழ்வும் பிரம்மரூபம் தொடர் ஜனன மரணமுமே பிரம்மரூபம் தக்க ஜெய அபஜயமும் பிரம்மரூபம் தயங்கு ஜடா ஜடங்களுமே பிரம்மரூபம் மிக்கச்சரம் அச்சரம் மிக்கச்சரம் அச்சரமுமே பிரம்மரூபம் மிகுபந்த புக்திகளும் பிரம்மரூபம் அக்ஷரமாம் பிரம்மமலாதணுவும் இல்லை அந்நியமாய் காண்பவெல்லாம் பிரம்மரூபம் சித்தமுதல் எப்பொருளும் பிரம்மரூபம் சரி பஞ்ச கோஷமுமே பிரம்மரூபம் விஸ்தரமாம் விஸ்வமெல்லாம் பிரம்மரூபம் வியஷ்டியுடன் சமஷ்டியெல்லாம் பிரம்மரூபம் நித்தியமாம் பிரம்மமல்லாதணுவும் இல்லை நிகழ்கின்ற நிகழ்வெவையும் பிரம்மரூபம் சத்தியமாய் நவிழ்கின்றேன் சிவன் தன்னானை சங்கையில்லை சங்கையில்லை சத்தியந்தான் ஆதியுடன் நந்தமுமே பிரம்மரூபம் அடிமுடிவு நடுவெவையும் பிரம்மரூபம் பூத்தமுடு பௌஷ்யமும் பிரம்மரூபம் பொருந்தி நிகழ் பொருளவையும் பிரம்மரூபம் வேதமில்லா பிரம்மமல்லாதணுவும் இல்லை பிரிவனவே காண்பவெல்லாம் பிரம்மரூபம் ஆதியிலா பரமசிவன் பததன் ஆணை அறைகின்றேன் ஐயமில்லை சத்தியந்தான் திருஷ்யமாய் காண்பதுவும் பிரம்மரூபம் திரக்காக காண்பதுவும் பிரம்மரூபம் பிரிவினவே காண்பதுவும் பிரம்மரூபம் வேதமர காண்பதுவும் பிரம்மரூபம் ஸ்புர்ணமதாம் பிரம்மமல்லாதனுவும் இல்லை புலனுறவே காண்பவெல்லாம் பிரம்மரூபம் சர்வ பரிபூரணமாம் சிவன் தன்னானை சாற்றியதிர் சங்கையில்லை சத்தியந்தான் துகளுற்ற ஞானம் பிரம்மரூபம் துவைதமெனும் அதன் செயலும் பிரம்மரூபம் மகிழ்வுற்ற விஜானம் பிரம்மரூபம் மாறுபடா சகஜ நிலை பிரம்மரூபம் திகழ்வுற்ற பிரம்மமலாதணுவும் இல்லை தெரிகின்ற தெரிவெல்லாம் பிரம்மரூபம் நிகரற்ற பரமசிவன் பததன் ஆணை நிகழ்த்தியதில் ஐயமில்லை சத்தி எந்தான் விரிவான ஜெகமெவையும் பிரம்மரூபம் விவகாரம் யாவையுமே பிரம்மரூபம் பரமார்த்தம் யாவையுமே பிரம்மரூபம் பரஜீவர் யாவையுமே பிரம்மரூபம் பிரியாத பிரம்மமல்லாதணுவும் இல்லை பின்னமென காண்பவெல்லாம் பிரம்மரூபம் குருவான பரமசிவன் பதன் கூறியதில் கூறியதில்லையமில்லை சத்தியந்தான் ஜீவபர ஜெகத்தனவே காண்பவெல்லாம் சின்மயமாம் பிரம்மத்தில் கல்பிதந்தான் ஆவதனால் ஆரோப ஜீவநாதி அதிஷ்டானமான பிரம்மம் என்றும் கேவலமாம் அப்பிரம்மம் நானே என்றும் கிளேஷமர அறிந்ததனால் முக்தனாவாய் பாவனமாம் பரமசிவன் பதன் தன் ஆணை பகர்ந்ததிலோர் ஐயமில்லை சத்தியந்தான் சகல அதிஷ்டான பிரம்மே நான் சர்வாத்மஸ்வரூப பர பிரம்மமே நான் திகழ்வு மிகும் சின்மயமாம் பிரம்மமே நான் திருடசத்தாய் மாத்திரமாம் பிரம்மமே நான் நிகரில் சுககனமான பிரம்மமே நான் நிர்மல நிஷ்களமான பிரம்மமே நான் அகில பரிபூரணமாம் பிரம்மம் நான் என்ற அனவரதம் மயலரவே அறிவாய்மைந்தா நித்திய நிர்குணமான பிரம்மமே நான் நிரந்தரமாய் நிறைவுற்ற பிரம்மமே நான் சத்திய சித் சுககனமாம் பிரம்மமே நான் சந்ததமும் சலனமில்லா பிரம்மமே நான் மெத்தவுமே ரகசியமாம் பிரம்மமே நான் மிகவும் உபசாந்த பர பிரம்மமே நான் அஸ்தமிலா கண்ட பர பிரம்மம் நான் என்று அனவரதம் அயலறவே அறிவாய் மைந்தா சனாதனமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் சாஸ்வத பரபிரம்மஸ்வரூபமே நான் விநாசமில்லா பரபிரம்மஸ்வரூபமே நான் விபுவான பரபிரம்மஸ்வரூபமே நான் அநாதியில்லா பரபிரம்மஸ்வரூபமே நான் மகத்தான பரபிரம்மஸ்வரூபமே நான் அனாமயமாம் என்று அனவரதம்மையலறவே அறிவாய்மைந்தான் பங்கமில்லாதுள்ள பரபிரம்மே நான் பரஜோதியான பரபிரம்மே நான் கங்குல் பகல் எவையுமிலா பிரம்மே நான் காரிய காரணமுமிலா பிரம்மே நான் எங்குமுள ஏக பரபிரம்மே நான் இருமயிலா கண்டபர பரபிரம்மே நான் அங்கமில்லாமல பிரம்மம் நான் என்றே அனவரதம் அயலறவே அறிவாய்மைந்தா குருவுக்கும் குருவான பிரம்மமே நான் குணாதீதமான பரபிரம்மே நான் தெரிவுக்கும் தெரிவான பிரம்மமே நான் திருஷ்யமோரணுவுமில்லா பிரம்மமே நான் ஸ்ருதிக்கு எட்டாத பிரம்மமே நான் சுத்த சிதம்பரமான பிரம்மமே நான் அருளுக்கும் அருளான பிரம்மம் நான் என்ற அனவரதம் மயலறவே அறிவாய் மைந்தா காரணமும் ஆகாத பிரம்மமே நான் கற்பனையும் மாறுவாத பிரம்மமே நான் ஓரணுவும் ஆகாத பிரம்மமே நான் ஒன்றாலும் உணரவனா பிரம்மமே நான் பூர்ண சின்மாத்திரமா பிரம்மே நான் புராதன சன்மாத்திரமா பிரம்மே நான் ஆரணமும் அறியாத பிரம்மம் நான் என்ற அனவரதம் மயலறவே அறிவாய் மைந்தா நிரதிசையானந்தகன பிரம்மே நான் நித்திய நிரஞ்சனமான பிரம்மமே நான் மருளனுவும் மறுவாத பிரம்மமே நான் மகாவாக்கின் பொருளான பிரம்மே நான் பரபு பராத்பரமான பிரம்மமே நான் பரஜீவ பேதமிலா பிரம்மமே நான் அருவமதாய கண்ட பர பிரம்மம் நான் என்ற அனவரதம் மயலறவே அறிவாய் மைந்தார் நித்திய மங்களமான பிரம்மமே நான் நிகிலமுமே நிகழ்த்தியிடும் பிரம்மமே நான் சத்திய ஞானானந்த பிரம்மமே நான் ஜெகஜீவ பரங்களிலா பிரம்மமே நான் விஸ்தரமாய் வியாபிக்கும் பிரம்மமே நான் வேதாந்த வேத்தியமாம் பிரம்மமே நான் அத்வைதா கண்டபர பிரம்மம் நான் என்று அனவரதம் மயலறவே அறிவாய்மைந்த சிற்பதமாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் சின்மயமாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் கற்பனையில் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் களங்கமிலா பரபிரம்மஸ்வரூபமே நான் தற்பதமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் தடையற்ற பரபிரம்மஸ்வரூபமே நான் அற்புதமாம் பரபிரம்ம ஸ்வரூபம் நான் என்று அனவரதம் மயலறவே அறிவாய்மைந்தா நித்தியமும் சுத்த பரபிரம்மே நான் நித்தியமும் புத்த பரபிரம்மே நான் நித்தியமும் முக்த பரபிரம்மே நான் நித்தியமும் திருப்த பரபிரம்மே நான் நித்திய ஆனந்த பரபிரம்மே நான் நித்திய நிராவரண பரபிரம்மே நான் அத்வைதா கண்ட பரபிரம்மம் நான் என்ற அனவரதம் மயலறவே அறிவாய் மைந்தா சதானந்தமயமான பிரம்மமே நான் சதானந்தமயமான பிரம்மமே நான் சிதானந்தமயமான பிரம்மமே நான் சிதானந்தமயமான பிரம்மமே நான் உதார பரிபூரணமாம் பிரம்மமே நான் உதார பரிபூரணமாம் பிரம்மமே நான் அதான சிதாகாஷ பர பிரம்மம் நான் என்ற அனவரதம் மயலறவே அறிவாய் மைந்தா அகம் அகமென்றிலங்கியிடும் பிரம்மமே நான் ஆத்மாவுக்கு பின்னமதாம் பிரம்மமே நான் சகலமுமாய் தொற்றியிடும் பிரம்மமே நான் சற்றுமெதும் ஆகாத பிரம்மமே நான் நிக்கில பரிபூரணமாம் பிரம்மமே நான் நிரந்தரமாய் நிலை பெற்ற பிரம்மமே நான் அகில விலட்சணமான பிரம்மம் நான் என்ற அனவரதம் மயலரவே அறிவாய்மைந்தான் அகண்ட அகண்டபர பிரம்மமல்லாத அணுவும் இல்லை அணுவும் இல்லை அணுவும் இல்லை அணுவும் இல்லை அகண்ட பரபிரம்மமதே அனைத்துமாகும் அதுவே நீ அதுவே நான் அதுவே யாரும் அகண்ட பரபிரம்மமதாம் சிவன் தன்னானை அறைந்ததிலோர் ஐயமில்லை ஐயமில்லை அகண்ட பரபிரம்மமது நானே என்றிங்கு அனவரதம் அயலறவே அறிவாய் மைந்த என்னிடையே கற்பிதமாய் தோன்றா நின்ற ஈச ஜீவரெல்லாம் என்னை அன்றே பின்னமதாயொரு காலும் இலவே இல்லை பிறகிய அஜீவேஷ ஜகத்தனைத்தும் மன்னு பர பிரம்மதாம் நானே என்றும் மயக்கமர அறிந்ததனால் முக்தனாவாய் சொன்னதிலோர் ஐயமில்லை சத்தியந்தான் சுதந்திரமாம் சிவனானே உண்மை சொன்னேன் அறிவினிடை கல்பிதமாய் காண்பவெல்லாம் அதிஷ்டான அறிவன்றி அந்யமாக அறிவுருவே பரபிரம்மம் அறிவே நீயும் ஆதலினால் அறிவான நின் நின்னிடத்தில் அறிவுறவே காண்பவெல்லாம் அறிவான் நீயே அவ்வண்ணம் திருடமாக அறிந்தவற்றால் அறிவுருவாம் பரபிரம்ம வடிவேயாகி அநாதிபவ பாசத்தால் முக்தனவாய் அப்பினிடை காண்கின்ற அலையே அகிலமும் அவ்வப்பாகும் நீதியே போல் சிற்பரமாய் நின்னிடையில் காணா நின்ற ஜெகஜீவ பரங்கள் எல்லாம் சித்தான் நீயே செப்பிய இவ்வூகத்தால் மறைபானத்தால் சிவாஜையினால் எல்லாமும் நானே என்று அற்பமிலா நான் தானே பிரம்மம் என்றும் அறிந்ததினால் பவபாச முக்தனவாய் சித்தினிடை காண்கின்ற ஜெகஜீவாதி சித்துருவாம் பிரம்மத்து கயலே இல்லை அஸ்திரமாம் பிரம்மத்து கயனானாகேன் அவ்விதமாம் என கயலும் பிரம்மம் ஆகாது எத்திரமாம் தோற்றமுமே பிரம்மம் என்றும் இருமயுரா அப்பிரம்மம் நானே என்றும் அத்வைதா போதம் தன்னை அடைந்ததனால் பவபாச முக்தனவாய் சகலமுமே சத்கனமாம் பிரம்ம ரூபம் சகலமுமே பிரம்ம பிரம்மரூபம் அகிலமுமே பிரம்ம பிரம்மரூபம் அகிலமுமே அயன் படர பிரம்மரூபம் புகலிய கண்ட பர பிரம்மனானே பூரணமானந்த பர பிரம்மம் தான் என்று இகழ்வரவே அகண்ட பர போதம் தன்னை இசைந்ததனால் பவபாச முக்தனவாய் என்னையல்லால் ஓரணுவும் அயலே இல்லை என்னையலால் ஓரணுவும் அயலே இல்லை பின்னமிலா நான் என்றும் பிரம்மம் தானே பின்னமிலா நான் என்றும் பிரம்மம் தானே அந்நியமில்ல கண்ட பர பிரம்ம நானே அந்நியமில்ல கண்ட பர பிரம்மம் நான் என்று இன்னவிதம் திருடமான கண்டபூதம் இசைந்ததனால் பவபாச முக்தனாவாய் சந்ததமும் சகலமுமே பிரம்மரூபம் சலனமிலா அப்ரம்மம் நானே என்று இந்த விதம் உணரும் வகை எனவே ஈசன் என கருளால் அருளிய எவ்வர்த்தம் தன்னை பந்தமுரும் மூச்சுவெல்லாம் நன்றாயோர்ந்து பவனீங்கி பரமுக்தி அடையும் வண்ணம் மைந்தரின குறை செய்தேன் இதனை அன்பால் மயக்கமர கேட்டுடர்வோன் பரமேயாவன் பன்னிய இவ்வர்த்தத்தை பகர்ந்த வண்ணம் பழுதரவே பார்த்துணர அசத்தனேனும் மன்னிய நூலன்புடனே இதனை நீத்த மாறாது படித்தாலும் பாவித்தாலும் அந்நியரு குறைத்தாலும் அதனால் அன்னோன் அகத்திலுள்ள அழுக்கற்று சுக்தி பெற்று பின்னமிலா கண்டபர போதம் முற்று பேதமிலா மாவ நன்றே சத்திய சித் சுகற்பூர்ண பரசீவத்தை சலியாதே நிரந்தரமாயாராதிப்போர் நித்திய நிஷ்களமான அச்சீபத்தை நிச்சலமாய் அறிந்து மன கிரந்தி தீர்ந்து சுத்த பர சிவத்தினிடை கலந்து மோட்சம் சுகமுற்றிங்கச் சிவமே யாவ நன்றே பக்தியிலா வெறுமூடர் ஒரு காலேனம் பரமான மோட்ச சுகம் பற்றாரன்றே ஆதலினால் முமுட்சுவெல்லாம் பரசீவத்தை அனவரதம் அடைவாக ஆராதித்தோ ஏதமிலா பரமசிவன் கருணையாலே எல்லாமும் பரபிரம்மம் அதுவே நாம் என்று ஓதிய விஞ்ஞானத்தால் முக்தி தன்னை உற வேண்டும் என்று ரிபோ நிதாகனுக்குங்க ஆதியிலா பவபாசம் அனைத்து தீர அகண்ட பரபோதத்தை அருளி செய்தான் தரிசிய பொருளாக தெரிந்திடும் தெரிவெலாம் திறக்காகிய சித்கன பிரம்மமல்லது வேரிலை அப்பர பிரம்மனானெனும் போதமுறை திடல் உரைமனங்கட்க கோச்சரமாகினும் ஒன்றினோர் பவ துன்பம் விடுக்கவே அரிய ஆனந்த தாண்டவ மாடனம் ஆண்டவன் தன்ன கண்ட ஸ்வரூபமே அரிய ஆனந்த தாண்டவ மாடனம் ஆண்டவன் தன் அகண்ட ஸ்வரூபமே நம் ஆண்டவன் தன் அகண்ட ஸ்வரூபமே